திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் குரங்கனில் முட்டம் நாடு தொண்டை நாடு திருச்சிற்றம்பலம் விழு படை அண்ணல் விளங்கும் கழு நீர் கூவளை மலர கையல் பாயோ கொழு நீர் வயல் சூழ்ந்த குரங்கனில் மூட்டம் தொழு நீர் மயர் தீதோரு துன்பமில்லரே விடை சேர்கோடி அண்ணல் விளங்குயர் மாட கடை சேர்க்க கருமென் குளத்தோங்கிய காட்டில் குடையார் பூனல் மல்கு குரங்கனில் மூட்டம் உடையானேனையாளுடையந்தை பிரானே சூழப்படையான் விடையான் சூடோ நீற்றார் காலந்தனையார் உயிர் பவிய காலன் கோல பொழில் சூழ்ந்த குரங்கனில் மூட்டம் தேலங்கமிழ் புன்சடை எந்த பீரானே வாடாவிரி கொன்றே வல தொரு காதில் தோடார் குழையான நல பாலன நோக்கி கூடாதன செய்த குரங்கனில் மூட்டம் ஆடவருவாரவர் அன்புடையாரே இறையார் வள்ளையார் இறையார் வள்ளையாளையோர் பகத்தடக்கி கரையார் மீடற்றான் கரிகீரிய கையான் குறையார் மதி சூட்டி குரங்கனில் மூட்ட துறைவானேமையாளுடையன் சூடரானே பலவும் பயனுளன பற்றும் ஒழிந்தோம் கலவம் மயில் காமுருபே கலவம் மயில் காமுரு பேடையோடாடி குலபூம் பொழில் சூழ்ந்த குரகனில் மூட்டம் நிலவும் பேருமாண்டி நீத்தல் நினைந்த மாடார் மலர் கொன்றே வளர்ச்சடை வைத்து தோடார் குழைத்தான் ஒரு காதில் இலங்க கூடார் மதிலைது குரங்கணில் மூட்ட தாடாரவம் ஆர்த்தமர்பானி ஆர்த்தமர்பானே மையார் நீரம்மினியர கர்த்தங்கோனை ஒய்யா வகையால் அடர்த்தின்னருள் செய்த கொய்யா மலர் சுடி குரங்கனில் மூட்டம் கையால் தொழுவார் வினை காண்டலரிதே வெறியார் மலர்த்த மறையா நோடு மாலும் அறியாத செய்தேத்த ஓராரழலாகும் குறியால் நீ மீர்தான் தன் குரங்கனில் போட்டம் நெறியால் தொழுவார்வினை நிற்க கிலாவே கழுவார் தூவரடை கலந்து மெய் போர்க்கும் வழுவா சமன் சாக்கியர் வாக்கவை கொள்ளேல் குழுமின் குரங்கனில் மூட்ட தொழில் வெண் பிறையானடி சேர்வதியல்வே காழியுள் ஞான சம்பந்தன் கொல்லார் மழுவேந்தி குரங்கனில் மூட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கினிதாக வல்லார் கிழிதாம் பிற வகை வீடு வல்லார் கிழிதாம் பிறவாவகை வீடு சுவாமி வாலீஸ்வரர் அம்பாள் இறையார் வளையம்மை திருச்சிற்றம்பலம்